தரப்பில் தான் வரும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் இது தவக்குலாக இருக்கின்றது இதற்கு நம்பிக்கை என்று நாம் கூறுவோம் இந்த விஷயத்தில் அல்லாஹு தாலா நம்முடைய அனைத்து சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு திறவுகோலாக வைத்திருக்கின்றான் நம்பிக்கை என்பது தவக்குல் என்பது அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குல் ஆக எந்த ஒரு நன்மையாக இருக்கட்டும் எந்த ஒரு தீங்கா இருக்கட்டும் அவனை அவனுடைய நாட்டமின்றி நமக்கு ஏற்படாது ஆகையால் தான் நாம் தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவில் நாம் கேட்பது என்ன அல்லாஹும் لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد اللهم لا مانع لما أعطيت யா அல்லா நீ யாருக்கு கொடுக்க விரும்புகின்றாயோ அவருக்கு தடுக்கக்கூடியவன் யாரும் கிடையாது ஒலா மாற்றியல் இமாமன யாருக்கு நீ தடுத்து விட்டாயோ அவருக்கு கொடுக்கக்கூடியவன் யாரும் கிடையாது ஒலா என் ஜத்தி மின்கல் ஜத் யாருடைய ஆற்றலும் யாருடைய பதவியும் யாருடைய அந்தஸ்தும் அவனுடைய செல்வமும் அவனுக்கு உதவி செய்யாது அப்போ அல்லாஹ் மீது முழுமையாக நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்ன என்றால் சீக்கத்தும் பிமா ஐந்த அல்லாஹ் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நாம் சார்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடியது இது சத்தியமானது அதே போல அல்லாஹு தலா எதையெல்லாம் அவன் வாக்களித்தானோ அதன் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டு அதன் மீது நாம் சார்ந்து இருக்க வேண்டும் அதில் நாம் சில விஷயங்களை பார்க்கலாம் நம்முடைய இந்த தவக்குளுடைய நன்மையை பார்க்கும் பொழுது முதல் விஷயம் நன்மை நாம் அந்த தவக்குள் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் அவனை சார்ந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் பொழுது முதல் விஷயம் நமக்கு ஏதாவது ஒரு அமலை செய்ய வேண்டும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அதில் நாம் மஷூராவை செய்துவிட்ட பிறகு அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவனையே சார்ந்து இருக்க வேண்டும் அதேதான் அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான் ஒஷாவிருகும் ஃபில் அம்ரி நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் மஷ்வரா செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் சஜஷனை செய்து கொண்டு ஃபைதா அசம்தா நீங்கள் மஷ்வராவுக்கு பிறகு உங்களுடைய இந்த ஒரு மஷ்வராவை எடுத்த பிறகு அதில் நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள் ஃபைதா அசம்த ஃபதவக்கல் அலல்லா ஒரு விஷயத்தை புரிந்துவிட்டது ஒரு விஷயத்தில் நாம நீங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றால் அதில் நீங்கள் நிலையாக இருங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட வண்ணமாக அப்போ இந்த இந்த இந்த ஆயத்தில் நாம் அறியக்கூடிய விஷயம் அல்லாஹை நம்பிக்கை கொள்வதும் அல்லாவை சார்ந்திருப்பதும் எந்த நிலையில் நாம் முதலில் அதனுடைய சோர்ஸை நாம் செய்த நிலையில் நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் சிலர் அல்லாஹ் மீது தவக்குள் கொள்ளக்கூடிய அர்த்தத்தை தவறாக புரிந்து கொள்கின்றனர் என்ன என்ன ஆனாலும் அல்லாஹ் செஞ்சிருவான் மனிதன் முயற்சி செய்வது கிடையாது மனிதன் அவன் தன்னுடைய சோ அல்லது ஏதாவது முயற்சிகள் அவன் செய்வது கிடையாது என்ன நினைக்கின்றான் என்ன ஆனாலும் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்ன ஆனாலும் வீட்டிலிருந்தாலும் சரி எனக்கு வரும் கண்டிப்பாக வீட்டிலிருந்தாலும் இந்த ரிஸ்க் வரும் ஆனால் அல்லாஹூ தால நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன நீ முயற்சி செய் நீ முயற்சி செய்து பிறகு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வாயாக அப்போ நாம் சோர்ஸை நாம பயன்படுத்திய நிலையில் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதனால்தான் சஹாபி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுடைய இஸ்லாமிடம் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதரே ஒட்டகத்தை கட்டிவிட்டு நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் மீது நான் சார்ந்து இருக்க வேண்டுமா அல்லாஹ் மீது சார்ந்திருக்க வேண்டுமா தவக்குள் கொள்ள வேண்டுமா அல்லது தவக்குள் கொண்ட பிறகு கட்ட வேண்டும் என்றால் முதலில் நீ ஒட்டகத்தை கட்டு பிறகு அல்லாவை சார்ந்திரு அல்லாஹுடைய அல்லாவிட நீ ஒப்படைத்து அவருடைய விஷயத்தை என்று அப்போ முதல் விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலை இருக்கட்டும் நாம் ஒரு விஷயத்தை முடிவெடுத்த பிறகு அது மஷ்வராவின் அடிப்படையில் இருக்குமே ஆனால் அதில் நாம உறுதுணையாக நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாவை சார்ந்த நிலையில் இரண்டாவது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் குழப்பமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட சோதனை இருக்கட்டும் அல்லாவையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் இது தவக்குள் கொள்ள வேண்டும் குறிப்பாக எதிரிகள் பகைவர்களுடைய அநியாயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு மது தனிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும் ஒரு சமுதாயத்திற்காக இருக்கட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றது எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அவர்கள் இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அல்லது ஒரு மனிதனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பும் பொழுதும் அல்லாஹ் மீறி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ன ஆனாலும் சரி தீங்கு என்று எனக்கு எழுதப்பட்டிருந்தால் தான் எனக்கு அது வந்து சேரும் அதைதான் அல்லாஹு தாலா தன்னுடைய கூறுகின்றான் நீங்கள் கூறிவிடுங்கள் அந்நபியே எந்த ஒரு தீங்கும் நமக்கு அது ஏற்படாது அல்லாஹ் எது எழுதியிருக்கின்றாலும் அதை தவிர ஓ மௌலானா அவன் அவனே நம்முடைய இந்த என்னுடைய நம்முடைய அவன் அவனே நம்மை சார்ந்து நம்முடைய மௌலா நம்முடைய வலியாக வலியாக இருக்கின்றான் நம்முடைய பாதுகாவலனாக இருக்கின்றான் فعلى الله فل- فليتوكل المتوك- فليتوكل المؤمنون முஃமின்கள் அல்லாஹ் மீதே அவர்கள் சார்ந்திருக்கட்டும் அல்லாஹ்வின் பக்கமே அவர்கள் சார்ந்திருக்கட்டும் என்று இங்கு சொல்லப்பட்டது அதே போல ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசம் فإذا سألت فاسأل الله நீ எந்த ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்றாலும் அல்லாஹ்விடம் மட்டுமே கேள் وَإِذَا اسْتَعَذْتَ فَاسْتَعِذْ بِاللَّهِ எந்த ஒரு விஷயத்தில் நீ பாதுகாவல் தேட வேண்டும் என்றாலும் அல்லாஹ்விடமே நீ பாதுகாவல் தேட தேடுவாயாக وَاعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوِ اجْتَمَعُوا عَلَى أَن يَنفَعُوكَ بِشَيْءٍ لَمْ يَنفَعُوكَ إِلَّا مَا كَتَبَهُ اللَّهُ لَكَ அறிந்து கொள் ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய விரும்பினார்கள் என்றால் லையன் விஷயின் அவர்களால் எந்த ஒரு நன்மையும் உனக்கு கொடுக்க முடியாது இல்லாம கத்தபகுல்லா உலக் அல்லாஹு தர என்ன எழுதினானோ அதை அவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும் அதே போல ஒட்டுமொத்த சமுதாயம் ஒட்டுமொத்த மனிதர்கள் சேது உனக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த விரும்பினாலும் அல்லாஹ் உனக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படும் என்று எழுதிவிட்டானோ அதை தவிர அவர்களால் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் நபி சொல்லா அலி செல்லம் இப்னு அப்பாஸ் அல்லா மனோமாவுக்கு உபதேசம் செய்தார் அப்போ எந்த நிலை இருக்கட்டும் நாம் அல்லாஹையே நாம் சார்ந்திருப்பது இது ஒரு முக்மீனுடைய கடமையாக இருக்கின்றது அதே போல பிரச்சனை என்று வரும் பொழுதும் சரி நமக்கு சச்சரவு நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் சரி அல்லாஹை நாம் சார்ந்திருக்க வேண்டும் நாம் அல்லாஹ் மீது சார்ந்திருக்கக்கூடிய பலன் அல்லது அவன் மீது தவக்குள் செய்வதனால் அவன் மீது டிபெண்ட் செய்வதனால் நமக்கு என்ன பலன் என்று பார்க்கும் பொழுது முதல் விஷயம் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் அல்லாஹையே சார்ந்திருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பான் இன்னல்லாக آه، يحب الله آه، فتوكل على الله إن الله يحب المتوكلين நீங்கள் அல்லாஹை நேசி அல்லாஹ் மீது சார்ந்திருங்கள் நிச்சயமாக அல்லாவையே சார்ந்து இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று தன்னுடைய சிறுமுறையில் கூறுகின்றார் இரண்டாவது பலன் அல்லாஹுடைய பாதுகாப்பில் மனிதன் வந்து விடுகின்றான் அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் அல்லாஹு சாலா எந்த நிலையில் அவன் இருக்கட்டும் அல்லாஹு சாலா அவனை பாதுகாக்கின்றான் ஹதீஸில் நமக்கு பிரபலமான ஹதீஸ் வீட்டில் நாம் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது சொல்லக்கூடிய துவா எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க சுஹான் அல்லா வருகின்றது எவன் ஒரு நபிசல்லா அலே செல்லம் கூறினார்கள் எவன் ஒருவன் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது பிஸ்மில்லா தவக்கல் துவலல்லா இல்லா பில்லா என்று ஓதிவிட்டு அவன் வெளியேறுகின்றானோ அது என்ன அர்த்தம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் வெளியேறுகின்றேன் தவக்கல் துவலல்லா அல்லாவையே நான் சார்ந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் எந்த ஒன்றும் எந்த விஷயம் எனக்கு தீங்கு அளிக்காது அல்லாஹுடைய ஆற்றல் இன்றி என்று நாம் கூறிவிட்டு செல்லும் பொழுது ஷைத்தான் இன்னுடைய இன்னொரு தன்னுடைய கூட்டாளியிடம் கூறுகின்றான் كيف برجل قد كفيت ووقي قد كفي ووقي وشفي எப்படிப்பட்ட நபருக்கு நீ சென்று அவனை வெளிக்கெடுக்க விரும்புகின்றாய் அவனோ பாதுகாக்கப்பட்டான் அவன் தீங்கிலிருந்து முழுமையாக அவனை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் பிறகு அவனுக்கு நம்பி முழுமையான கேரண்டி கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்டவனை போயிட்டு நீ அவனை திசை திருப்ப விரும்புகின்றாயா என்று ஒரு ஷைத்தான் இன்னொரு தன்னுடைய கூட்டாளிக்கு அவன் பேசக்கூடிய வார்த்தையை நபி சொல்லா அலே செல்லம் கூறினான் அல்லா இந்த வார்த்தையை நாம் உணர்ந்து சொல்லி நாம் வெளியேறும் பொழுது அல்லாவுடைய பாதுகாப்பில் நாம் இருப்போம் எங்கு நாம் சென்றாலும் அதே போல நம்முடைய இந்த தவக்குள் மீது இருக்கக்கூடிய பலனை பார்க்கும் பொழுது அல்லாஹூ தாலா நமக்கு எண்ணற்ற ரிஸ்குடைய வழிகளை ஏற்படுத்தி விடுகின்றார் ரிஸ்க் எங்கிருந்து வரும் என்பதே நமக்கு நாம உணர முடியாது அப்படிப்பட்ட இடத்திலும் அல்லாஹூ தாலா நமக்கு ரிஸ்கை கொடுக்கக்கூடியவனா இருக்கான் யாருக்கு யார் அல்லாவையே சார்ந்து இருக்கின்றார்களோ ஹதீஸில் வருகின்றது லவ் அன் நபி சொல்லா அலிசன் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹி ல நீங்கள் அல்லாஹ் மீது எப்படி சார்ந்திருக்க வேண்டுமோ எப்படி தவக்குள் கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் செய்தால் லரசகக்கும் கம யர்சுக்கு பயிர் ஒரு பறவைக்கு அல்லாஹு எப்படி உணவளிக்கின்றானோ ரிஸ்கை அவன் கொடுக்கின்றானோ அதே போலதான் உங்களுக்கும் கொடுக்கப்படும் தகுது ஹிமாசன் காலையில் வெறும் வயிற்றில் அது அந்த பறவை வெளியேறுகின்றது திரும்பி தன்னுடைய கூடுக்கு வரும் பொழுது வயிறு நிரம்பிய நிலையில் வருகின்றது அப்படிப்பட்ட அந்த பறவைக்கும் அல்லாஹு தால ரிஸ்கை கொடுக்கின்றான் அந்த பறவையும் அல்லாவையே சார்ந்துதான் வெளியேறுகின்றது வீட்டில் அந்த கூண்டில் உட்கார்ந்து அல்லாஹ் கொடுப்பான் என்பது செய்யவில்லை மாறாக வெளியே செல்கின்றது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து எங்கு ரிஸ்க் கிடைக்கும் என்று அல்லாஹு சாலாவுடைய நம்பிக்கை அவர் மீது நம்பிக்கை வைத்து சார்ந்துதான் செல்கின்ற திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தலாவுக்கு முழுமையான ரிஸ்கை கொடுக்கின்ற அதே போல அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அல்லது ஜாபுடைய பிரச்சனையா அல்லது வியாபாரத்துடைய நஷ்டமா அல்லது வேலையுடைய நிலை எந்த நிலை இருக்கட்டும் அல்லாவே சார்ந்து இருக்க வேண்டும் எனக்கு வரவேண்டிய ரிஸ்க் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னுடைய என்னுடைய வேலை என்னுடைய பொறுப்பு என்ன நான் முயற்சி செய்யணும் முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்வது அதனுடைய பலன் அதனுடைய ரிசல்ட் அல்லாஹுடைய கையில் இருக்கின்றது என்று நாம் முழுமையான நம்பிக்கை கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹா ஒரு பறவைக்கு கொடுக்கக்கூடிய உணவை உள்ளவர்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டான் ஆக இந்த விஷயத்தை நான் கொள்ள வேண்டும் அதே போல கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சவக்குள் என்பது அல்லாஹைய சார்ந்திருக்கக்கூடியதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான விஷயம் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அதா எழு என்னுடைய சமுதாயத்தில் எழுபதாயிரம் நபர்கள் எந்த ஒரு தண்டனையின்றி எந்த ஒரு கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள் அல்லாஹ் அக்பர் அப்போ சஹாபாக்களில் ஒருவர் அவர்கள் கேட்டார் சூதரே எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் சொல்லும்போது அந்த நீ அவர்களை சார்ந்தவர் என்று அவர்கள் நபி சொல்லா அலி அப்போ சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவாளர்களாக இருப்பாங்க இந்த எழுபதாயிரம் மக்கள் யாராக இருப்பாங்க என்று பேச்சுவார்த்தையில் சொல்லும் பொழுது சிலர் அவர்கள் பிறப்பிலே முஸ்லிம்களாக இருக்கலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார் அல்லது அல்லாவுடைய தூர் சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையில் அவர்களை பார்த்து அவர் மீது ஈமான் கொண்டவர்களுக்கு இருக்கலாம் என்று எண்ணற்ற கருத்துகள் பரிமாறப்பட்டது சஹாபாக்களுக்கு நபி சொல்லா அலி செல்லம் அதை கேட்டு என்ன விஷயத்தை நீங்கள் பரிமாறுகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதரே நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் நாம் எண்ணினோம் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று இப்படிப்பட்ட நிலை பாருங்கள் சஹாபாக்களுக்கு அவர்கள் யாரு என்று அவ்வளவு துடிப்பு இருந்தது அப்ப நபி சொல்லா அலே செல்லம் நான்கு உடையவர்கள் சொர்க்கத்தில் அது எந்த ஒரு கேள்வி கணக்குமின்றி எந்த ஒரு தண்டனையின்றி அவர்கள் நுழைவார்கள் என்று அதில் ஒன்று முதல் விஷயம் நபி சொல்லா சொல்வது அலல்லா அவர்கள் முழுமையாக அல்லாவையே சார்ந்திருப்பார்கள் என்ன ஆனாலும் சரி சந்தோஷத்திலும் சரி கஷ்டத்திலும் சரி நஷ்டத்திலும் சரி மகிழ்ச்சியிலும் சரி தனிமையிலும் சரி கூட்டத்தில் இருக்கும் எந்த நிலையிலும் அல்லாவையே சார்ந்திருப்பார்கள் அவர்கள் முதல் இரண்டாவது அவர்கள் சிகிச்சை செய்யும் பொழுது சூடிடக்கூடிய சூடிட்டு செய்யக்கூடிய சிகிச்சையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அந்த காலத்தில் கடைசி சிகிச்சை என்பது ஒரு வியாதிக்கு அதற்கு நிவாரணம் இல்லை என்றால் அதற்கு நிப்பாட்ட வேண்டும் என்றால் கடைசியாக சூடிட்டுக் கொள்வார்கள் எந்த இடத்தில் பாதிப்பு இருக்கின்றதோ அங்கு சூடிட்டுக் கொள்வார்கள் அதற்கு அல் கை என்று சொல்லப்படும் சிகிச்சை அரபி மொழி இதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நபி சொல்லா அலிசல்லம் கூறினார்கள் அதே போல ஒல அழைத்தூன் அவர்கள் சகுனங்களை பார்க்க மாட்டார்கள் சகுனங்களை அவர் பறவை சகுனமாக இருக்கட்டும் பூனை சகுனமாக இருக்கட்டும் என்ன என்ற எந்த ஒரு சகுனத்தையும் பார்க்க மாட்டார்கள் அதற்கு அதே போல வலாயஸ்தர் கோன் அவர்கள் யாரிடமும் எனக்கு நீங்கள் ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள் சுஹானல்லா அப்போ இப்படிப்பட்ட நன்மை நான்கு தன்மையுடையவர்கள் சொர்க்கத்துடையவார்கள் அதில் வாலா ஏற்ற எத்தவக்கலூன் என்று நபி சொல்லா அலிஸ் கூறினார்கள் அல்லாவையே தன்னுடைய இரட்சகனையே அவர் சார்ந்து இருப்பார்கள் என்று நபி சொல்லா அலிஸ் கூறினார் ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹு தாலாவை சார்ந்திருப்பது இது நமக்கு எண்ணற்ற நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது இது அல்லாஹை சார்ந்திருப்பது என்பது அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயம் அல்லாவையே சார்ந்திருப்பது என்று என்ன அல்லாவியின் மீது வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு அபிப்பிராயம் எவன் ஒருவன் அல்லாவின் மீது நல்ல அபிப்பிராயத்தை வைத்து வாழ்கின்றானோ அல்லாவும் அவனிடமே அதே போல நடந்து கொள்வான் நபி சொல்லா அலிசன் சொல்லக்கூடிய ஹரீசில் அல்லாஹு ரபுல் ஆலமின் கூறுகின்றான் அன இந்த வன்னி அப்தி பி அன இந்த வன்னி அப்தி பி நான் என்னுடைய அடியானுடைய என்றில் போலவே அவனுடன் நடந்து கொள்வேன் அவன் என்னை பற்றி நல்லதாகவே நான் எண்ணினான் என்றால் அவனுடன் நான் நன்றாகவே நல்லதாகவே நடந்து கொள்வேன் அவன் என்னை பற்றி தவறாக எண்ணினான் என்றால் அதே போலதான் அவனிடம் நான் நடந்து கொள்வேன் என்று ஹதீஸ் புதுசியில் சொல்லப்படுகின்றது ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் அல்லாஹையே சார்ந்திருக்க வேண்டும் தவக்குள் என்று சொல்லக்கூடிய அந்த ஈமானிய விஷயம் நம்மிடம் இருக்க வேண்டும் இது இதயம் சம்பந்தப்பட்ட அமலாக இருக்கின்றது இது நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடியதும் நம்முடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது நம்முடைய இது நம்முடைய செயல்களால் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது மாறாக நம்முடைய மனசில் அல்லாஹை சார்ந்திருப்பதும் அல்லாஹின் முழுக்க நம்பிக்கை கொள்வதும் இது ஒரு அமலாக இருக்கின்றது இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொள்ள வேண்டும் அதனால் நம்முடைய நோன்பும் நமக்கு என்ன ஆனாலும் சரி அல்லாஹை நான் சார்ந்திருப்பேன் அதற்கு அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கையுடன் தான் நாம் செய்கின்றோம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹையே சார்ந்த நிலையில் நாம் வாழக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கியர்வானாக மற்றும் அல்லாஹு தால் நபி சல்லாஹ் அலி செல்லம் கூறிய அந்த எழுபதாயிரம் மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிய நல்ல சொர்க்கத்தில் எந்த ஒரு எந்த ஒரு கேள்வியின்றியும் எந்த ஒரு தண்டனையின்றியும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய தோப்பிக்கையும் பாக்கியத்தையும் அல்லா நமக்கு கொடுத்தல்வானாக ஆமீன் வாக்குதாவான அலமதுல்லாஹி ரபிலான